हरहि ॐ अभिरामि अन्दाति तारमर्कुन्द्रयो செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம்பாகத்த உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நேர்க்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதீருச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடில் குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையோ கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனிமலர்பூ கணையும் கரும்பு சிலையும் மின் பாசாங்குஷமோ கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழ நரகுக்க உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்ச்சடை மேல் பனி தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயுமென் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன் மணி வார்ஷடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உன் தன் பரமாகம பத்ததியே ததியொருமத்தேர் சுழலுமென்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுருஷேவடியாய் சிந்துரான சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிழன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண் கன்னிகை யாரணத்தோன் கந்தரி கைதலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனபேம் கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ணக் கனகவேற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்த தனபாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தனமூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலர்த்தாளெழுதாமரையின் ஒன்றும் மறும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே ஆனந்தமாயன்னறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் மொழி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத் பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகலிரவா நண்ணியது உன்னை நயன் தோரவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதென்னம்மே புவியேழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவருன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரிலுன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம் பிராட்டினின் தன்னழியே தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுக் பக்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமளை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனதே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையாளரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இரதி பதிஷயமானது அபஷயமாக முன் பார்த்தவர்த்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறையரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலனன்மேல் வரும்போது வெளி நேர்க்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வரொரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே மங்களை செங்கலை சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிச்சடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த மறுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமாலிமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியே நிறந்திங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே கொள்ளேன் மனத் தின்னின் கோலம் அல்லாதன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன்மோ உலகுக்கு உள்ளே அனைத்தினக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேனொருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்துன்னடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னேயுலகு கபிராமி எனும் மறுமருந்தே என்னே இனியுன்னையான் மறவாமல் நின்றே துவனே ஏத்தும் மடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மணம் நாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு புன்மொழியேறியவாறு நகையுடைத்தேம் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம்புருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரீனின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும்பவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளை தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தாரினி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பாளொரு தாயுமில்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் படையிருந்தேனை நின் பாதமெனும் வாசக்கமலம் தலை மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈஷர் பாகத்து நேரிழகே இழைக்கும் வினை வழியே அடும் காலனினை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாயத்தர் சித் சுத்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிபொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேனலங்கற்பருமணியாகமும் பாகமும் பொற்சந்தேன் மலரு கதிர் ஞாயிறும் திங்களுமே திங்கட்பகவின் மணம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொருதவம் எய்தியவாயண் எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவமீது மோதரங்க கடலுள் வெங்கட்பணியணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் திருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளிவெளியாகியிருக்கும் ஒன்றன் அருளேதறிகின்றிலே நம்புயாதன தம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் மன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத்திருநகையும் துடையாயங்கள் சங்கரனை துவளப்பொருது துடியிடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகை குந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் வீழுகைக்கு உந்தன் விழியின் கடையுண்டு மேலிவற்றின் மூழுகை கென் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகை கம்பு தொடுத்தவில்லான் பங்கில் வாணுதலே வானுதர் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கெண்ணிய பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியள் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்து கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் அடுயிருக்க பண்ணினன் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இருகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டிரைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லரபின் படம் கொண்ட அல்குள் பணிமொழி வேத பரிபுரகே பரிபுரச்சீரடி பாஷாங்குஷை பஞ்சபாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்திருந்தவளே தவளேயிவள் எங்கள் சங்கரனார்மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கன்னையும் மாயினள்ளாகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாகமே தொண்டு செய்தேன் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிச்சடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின்வெறுக்கையன்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினம் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நஞ்சையுண்டு கருக்கும் திருமிடற்றானிட பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானுனை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலை மதி துன்றும் சடைமுடி குன்றிலொன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடித்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளை கையமைத்து அரம்பை எடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சலென்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயக்கியாதிவுடையாள் சரணம் மரணமக்கே அரணம் பொருளொன்று அருளொன்றில்லாத அசுரர் தங்கள் முரண்ணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தாரிந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை யாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாளடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனியிருப்பார்க்கு இது போலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்கு விரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருப்புரை பாதங்கள் சேர்மின்களே மின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்றது அந்நாளக மகிழானந்த வல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உன்னாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாளனைத்தையும் நீங்கி நிற்பானெந்தன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்ற வாயிப் பொருளறிவார் அன்றாலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் ஒய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்யப்பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன் தன்மையருளே அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமுமல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிதில்லை ஈது அல்லது என்று முந்தவனெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலே நொன்றை நீள் சிலையும் அஞ்சம்பும் இக்கு அலராக நின்றாய் அறியாரெனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியாரடியார் பெற்ற பாலரையே பாலிலும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்ச்சடையின் மேலினும் கீழின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கண்மால் திரு தங்கச்சியே தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கட்கரிபுரி போர்த்த செஞ்சேவகன்மையடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே தேரும் படிசிலையேதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கோரும் பொருள் குன்றேற்கொட்டும் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே வீணே பலி கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேனுனக்கண்பு பூண்டு கொண்டே நின் புகழ்ச்சியன்றி பேணேனொரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றே காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமனங்கம் தகனம் முன் செய்த தப பெருமார்க்கு தடக்கையும் செம் முகனும் முன்னான்கிரு மூன்றன தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ பல்லி நீ செய்த வல்லபமே வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லபமாயினும் நின் திருநாமங்கள் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமே பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாவிரியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே அழகு கொருவரும் ஒவ்வாத வல்லி அருமறைகள் பழகிச் சிவந்த பாதாம்புயத்தாள் பணி மாமதியின் குழவி திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கென் குறையே என் குறை தீர நின்றே துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறை காண் இருநீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவரேத்தும் பொழுதமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கை கள்ளான் குழி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடிரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வல்லியடியிணையை பயனென்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தங்குவ கற்பகத்தாருவின் நீழலில் தாயாரின்றி மங்குபர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குபராழியும் கீரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனத்தினில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி வண்டு கிண்டி வெறித்தேனவிழ் கொன்றை வேணி பிரானொரு கூற்றை மெயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே भैरवी पञ्चमी पाशाङ्कुशै पञ्चपाणी वञ्जर् உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலாவைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வயிற குழையும் விழியின் குழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே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 புதுமலரைந்தும் கரும்பும் என் நல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்கும் குங்குமமுலையும் முலை மேல் முத்துமாலையுமே மாலையன் தேடமறை தேடபானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும் போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாளும் பராபரையே பரம் என்றுனை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரம் மன்றிவன் என்று தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறம் மன்றெறிய பொறுப்புவில் வாங்கிய போதிலையன் சிரம் ஒன்று செற்ற கையானிடப்பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்துடம்பொடு உயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுதென் முன்னே வரல் வேண்ட வருந்தியுமே வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியளே மெல்லிய நுண்ணிடை மின்னனை யாழை விரிசடையோன் புல்லியமென்முலை பொன்னனை யாழை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் மார்த்தழ வெண்பகடூரும் பதம் தருமே பதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தேயொழுக அடிமை கொண்டாயினியானொருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே நகையே இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முலைமானே முது கண்முடிவிலந்த வகையே பிறவியும் வம்பே மலை மகளென்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையே நாடி விரும்புவதே விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கிமை புலகம் அரும்பித்ததும்பிய ஆனந்தமாகியறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவரென்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ளவெல்லாம் அன்றே உனதென்றழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே கோமளவல்லியை அல்லியந்தாமரை கோயில் வைக்கும் யாமளவல்லியை ஏதமிலாளை எழுதறிய சாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கு மாதிபரே ஆதித்தன் நம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதில் பிரம்மன் புராரி புராரி பொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்தது எங்கே மெய் வந்த நெஞ்சினல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே குயிலாயிருக்கும் கடம்பாடவியடை கோலகியல் மயிலாயிருக்கும் இமாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விஷும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவானளித்த கனங்குழையே குழையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வல்லி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையை பொறுதிரல் வேரியம்பாணமும் வெண்ணகையும் புழையை பொறுகண்ணும் நெஞ்சில் எப்போதும் புதிக்கின்றனவே ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குஷ பாசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே हरि ओम